வணக்கம் நாட்டின் ஒவ்வொரு பிரஜையும் குடியுரிமையை கொண்டுள்ளார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கான உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என பல்வேறு நிறுவனங்களும் குரல் கொடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் இவ்விடயம் தொடர்பாகவே இன்றைய நிகழ்ச்சி அமைகின்றது இவ்விடயம் தொடர்பாக மனித உரிமை செயற்பாட்டாளரான ஆர் புஷ்பகாந்தன் எமது நிகழ்ச்சி வாயிலாக அவருடைய கருத்தை இவ்வாறு பகிர்ந்து கொள்கிறார் காவலத்தோரத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு பிரஜை எனது பெயர் கே பெரியண்ணன் கிட்டத்தட்ட முப்பது வருடமா இந்த தோட்டத்தில் சேவையாட்டிக்கிட்டு இருக்கோம் குடியுரிமை அப்படிங்கறதுல ஒரு முழு விவரம் தெரியறதுக்காக தான் நாங்க உங்ககிட்ட இதை கேட்கறோம் எங்களுடைய குடியுரிமை வந்து வாக்களிக்கிற நேரம் இந்த குடியரசு நாட்டில் நாங்களும் ஒரு குடியுமான தேர்ந்தெடுக்கப்படுறோம் எங்களுடைய வாக்கு ஜனாதிபதிக்கும் போய் சேருது பிரதமருக்கும் போய் சேருது எங்க மாகாண மந்திரிமார்களுக்கும் போய் சேருது இதை எங்க வாக்க எங்கள்கிட்ட குடியுரிமையை சகலரும் ஏத்துக்கிறாங்க இதே தோட்டத்தூளுக்கு நாங்க தனிப்பட்ட ரீதியில பாதிக்கிற நேரம் ஓட்டு இதை உங்க பிரச்சனையை நீங்க தோட்டத்தோட பாத்துக்குங்கிறாங்க அப்ப இந்த ரெண்டுக்கும் இடையில இந்த குடியுரிமை வித்தியாசப்படுறதுக்கு காரணம் இலங்கையில் இருக்கின்ற இருக்கின்ற சகல பிரஜைகளும் இலங்கை பிரஜைகள் என ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது தற்பொழுது ஆனாலும் கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் கூட அமுல்படுத்தப்படுகிறார் என்பதுதான் அவருடைய கேள்வி இருக்கின்ற முதலாவது அவருக்கு இருக்கின்ற குழப்பம் அடுத்ததாக அவருக்கு இருக்கின்ற குழப்பம் தேர்தல் காலத்தில் மாத்திரமா நாங்கள் பிரஜைகள் ஏனைய காலங்களில் நாங்கள் உதரப்பட்டு விடுகிறோமே அதற்கு என்ன செய்வது மூன்றாவது அவருடைய அதில் தங்கியிருந்தது என்னவென்றால் நாங்கள் வெறும் பகடை காய்களா தேர்தல் காலங்களில் மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க ஏனைய எங்களை விட்டு வீசி விடுவீங்கள் என்ற அந்த ஒரு ஆதங்கம் அவரிடம் இருக்கின்றது இதற்கு முதலாவதாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாம் இதற்கு காரணம் யா உண்மையாகவே பிரஜைகள் என்ன இருக்கின்ற நாங்கள் தேர்தல் காலத்தில் வாக்களிக்கின்ற பொழுதே பொழுது கேட்டு இதே கேள்வியில் அவர்களிடமும் கேட்க வேண்டாம் ஏனென்றால் உங்களுக்கு பிரஜைகள் என்ற அடிப்படையில் நாங்கள் முன்னரவே பார்த்து உங்களுக்கு பேசு பேச்சு சுதந்திரம் இருக்கின்றது கருத்து சுதந்திரம் இருக்கிறது உங்களுக்கு இருக்கின்ற இந்த சுதந்திரங்களின் அடிப்படையில் நீங்கள் கேள்வி கேட்க முடியும் அவர்களிடம் அவர்களிடம் தட்டி கேட்பதற்கும் இப்படி உங்களுடைய வாக்குரிமையை சரியாக நீங்கள் பயன்படுத்துவீர்களாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக பிரஜைகளாக பார்க்கப்பட்டு சகல பிரஜைகளுக்கு சமமான உரிமைகள் பெற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது மனித உரிமை செயற்பாட்டாளரான ஆர் புஷ்பகாந்தன் நிகழ்ச்சி தயாரிப்பு முழக்கம் ஊடக பிரிவு நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்லும் நான் அன்புடன் சைலஜா வணக்கம் அன்பர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்